பகவத்கீதையில் முப்பதாவது நாள் வகுப்பில் இரண்டாவது பகுதி இது வந்து தேதி வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ என்ன பண்றோம்னா ஏழாவது அத்தியாயத்துக்கு பிறகு பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ண நல்லதுன்னு வேற எங்கேருந்தோ கண்டுபிடிச்சிருக்கோம் அது எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னு இதில் போட்டிருக்கோம் பதினெட்டாவது அத்தியாயத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் கன்க்ளூஷன் சமயத்தில் அவர் பேசுறது அது ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுனர் பதில் பேசுறாரு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அதை நம்ம ஞாபகப்படுத்திட்டா நல்லதுங்கிறதுக்காக கொண்டு வந்துருந்தோம் மண்மனா மண்மனா பவ பவ மத் பக்தக மத் பக்தக மண்மனா பவ मद्याजी मद्याजी माम माम नमस्कुरु नमस्कुरु मद्याजी माम मद्याजी माम नमस्कुरु नमस्कुरु माम एव माम एव मामेव मामेव ऐष्यसि ऐष्यसि ஐஷியசி இந்த இடத்துல ஏய ஐன்னு மாத்திருக்கோம் ஐஷியசி ஐஷியசி சத்தியம் தே சத்தியம் தே சத்தியம் தே சத்தியம் தே இந்த காதல் இல்லையா சத்தியம் தே प्रतिजाने प्रतिजाने प्रियः प्रियः प्रतिजाने प्रतिजाने प्रतिजाने प्रियः प्रियः प्रियः असि मे असि मे प्रियः असि मे प्रियः असि मे ம். मन्मना भव मन्मना भव मद्भक्तः मद्भक्तः मद्याजी मां मद्याजि मां நமஸ்குரு नमस्कुरु ஏஷியசி தான் அது வந்து ஏஷியசி கரெக்ட் ஏஷியசி தான் ஐசிஎஸ்சி கிடையாது ஏஷியசி ரைட் பழைய வார்த்தை ரைட் மாம் ஏவ माम् एव ஏஷ்யசி येष्यसि சத்யம் தே सत्यं ते ते பிரதிஜானே प्रतिजाने பிரியக அசி प्रियः असि மே மே ஆ அவ்வளவுதான். ம். ப்ளீஸ் யூ பி சோ நீ அப்படி இருப்பாயாக அப்படியே இரு இப்படியே இருப்பா அப்படிங்கிறார் பவ அப்படின்னு அர்த்தம் பவ அப்படி இரு நாம் பார்த்துட்டோம் ஆமா பார்த்துட்டோமா இது நான் நம்ம தனியாக பண்ணேன் ஓ சரி சரி சரி சரி ஓ அப்படிங்களா அது அறுபத்தி அஞ்சு பார்த்தோம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டும் பார்த்துருக்கோம் அறுபத்தொம்பது பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அறுபத்தொம்பதுக்கு அப்புறம் எனக்கு கடைசியாக பண்ணுவோம் அப்போ இன்னொரு பேரை பார்க்குறது நல்லது பவ அப்படி இருப்பாயாக எப்படி இருப்பாயாக மண்மனா பவ மனான்னா மனதை உடையவனாக மண்மனா என்னிடம் மனதை உடையவனாக என்னில் மனதை உடையவனாக அப்படின்னா என்ன இந்த மனசே எனக்கு உள்ள இருக்குங்கிற அப்படின்னா இந்த மனசை எங்க சுத்தி பார்த்தாலும் என்னதான் பார்க்க முடியணும் அப்படி குலோப் ஜாமுன் எதுக்குள்ள கிடக்கு அந்த ஜீராவுக்குள்ள கிடக்கு அந்த ஸ்வீட்டுக்குள்ள கிடக்கு அந்த ரசத்துக்குள்ள கிடக்கு குலோப் ஜாமுன் அதுபோல் இந்த மனசு எங்க கிடக்குன்னா இறைவனுக்குள்ள அப்படி கிடக்கும் அப்போ குலோப் ஜாமுன் ரசத்துக்குள்ள கிடக்குன்னாலும் இந்த மனம் இறைவனுக்குள்ளே கிடக்குனாலும் இந்த ரசம் குலோப் ஜாமுனுக்குள்ளே ஊடுருவு கரெக்ட் எங்கே ஊடுருவி இருக்கு எங்கே பார்த்தாலும் ஊடுருவி இருக்கு கரெக்ட் அப்படி இந்த இறைவன் இந்த மனசுக்குள்ளே ஊடுருவி இருக்கணும் எங்கே ஊடுருவி இருக்கணும் எங்கே பார்த்தாலும் ஊடுருவி இருக்கணும் எங்கே பார்த்தாலும்னா என்ன மனசனுடைய எல்லா நூக்கன் கார்னர்ஸ்லையும் அப்படின்னா என்ன ஒவ்வொரு எண்ணங்களிலும் இறைவன் ஊடுருவி இருக்க வேண்டும் மூன்று விதங்களில் பூத்தமாக தெய்வமாக யஜ்யமாக இருப்புக்களாக சக்திகளாக சம்பந்தங்களாக எல்லா விதத்திலும் இறைவனையே பார்க்க வேண்டும் நன்றி மன்மனா பவ அப்புறம் மத் பக்தகா பவ பக்தனாக இரு எங்க பக்தனாக இருக்கணும் மத் பக்தனாக என்னுடைய பக்தனாகவே இரு அப்படின்னா என்ன எனக்கே சாம்பிராணி ஊதுபத்தி காட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை பத் பக்தன் என்ன என்னையே எங்கேயும் புகழ்ந்து பார் என்னையே போற்று வேறு எதையும் புகழாக பார்த்து விடாதே அல்லது ஒரு புகழுக்கு வேறு எதையும் காரணமாக பார்த்து விடாதே அந்த புகழ் என்னுடைய புகழ் என்று பார் அப்படி அந்த சிறப்பு என்னுடைய சிறப்பு என்றே பார் அந்த திறமை என்னுடைய திறமை என்றே பார் உலகத்தில் எந்த திறமையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அப்படி பார்க்கக்கூடியவன் பக்தன் அப்படி பார்க்கும் மனநிலை பக்தி அப்படி நீ இந்த பக்தியுடன் பக்தனாக இரு அப்படிங்கிறார் எங்கே என்னுடைய பக்தனாக இரு மத் பக்தகா எனக்கே பக்தனாக இரு இல்லைன்னா நீ வேற எதுக்கு பக்தனா போனாலும் நீ தாழ்த்துகிற உன்னனையே நீயே தாழ்த்துகிற நான் அமைச்சருக்கு பக்தன் சார் உன்னை நீயே தாழ்த்துகிற உன்னை அழிச்சுக்கிற நசுக்கிக்கிற நான் பணத்துக்கு பக்தனாகிற சார் உன்னனையே அழிச்சுக்கிறேன் நான் தங்கத்துக்கு பக்தனாகிற சார் உன்னை சித்திரவதை பண்ணிக்கிறேன் நான் உறவுகளுக்கு உறவுகளுக்கு பக்தனாக சார் உன்னை நீயே சிக்கல்ல மாட்டி வைக்கிற ஸோ நீ என்னை தவிர வேற எதுக்கு பக்தனான ஆனாலும் உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்கிறாய் அதிலிருந்து உன்னை சுதந்திரமாக்கி கொள்வி அதுக்கு என்ன செய்யணும் என்னுடைய பக்தனாக இதெல்லாம் சொல்லும்போது நேராக ஒருத்தர் இதை படித்தான்னு வச்சுக்கீங்க பாருடா ஆள் முடிக்கிறதுல இவருக்கு பெரிய ஆள் தான் நம்ம எல்லாம் முட்டாளாக்கி இவருக்கு பக்தனாக சொல்கிறாரு உலகத்தில் வேறு எதுவும் முக்கியமே இல்லைன்னு சொல்ல சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் போயிடும் இந்த இடத்துல வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லலை இதெல்லாம் வருது நீ வச்சிருக்க அனுபவிக்கிற அனுபவிச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு நீ பக்தனாக இருக்காது எனக்கு பக்தனாக இருக்கு சொன்னால் அதுக்கான உட்பொருள்லாம் ரொம்ப நீண்ட விளக்கம் பார்த்தாச்சு அதை நினைவுபடுத்துகிறார் இப்போ கடைசியாக தான் அதனால மத் பக்தக பவ எனக்கே நீ பக்தனாக இருக்க எதையும் தேர்ந்தெடுத்து விடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்றும் மயக்கலை அல்லது ஏமாத்த பார்க்கல அது ஒரு டெக்னிக் இப்படிதான் பார்க்கணும் இப்படி பார்த்துட்டா ஒருவனுடைய மைண்டை சரியான விதத்தில் செட்டில் ஆகும் இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக கொஞ்சம் வேற மாதிரி கூட ஈஸியாக தெரிஞ்சு ஒருத்தட்டு ஒரு பிரச்சனை போய் சொல்றோம் சரி இப்போ விடுப்பு நான் பாத்துக்கிறேன் நீ வேலையை பாரு இந்த பிரச்சனைக்கு நானாச்சு வேலையை பாரு போது அவ என்ன பண்றாங்க ஓகே நீ அவர் பாத்துக்க எல்லாமே அவ்வளவுதான் சமப் பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா இது நான் தான் நீ உன் பிரச்சனை கூட உன் வேலை நடத்திட்டுன்னு சொல்ற மாதிரி அவ்வளவுதான் ஆமா ஆமா என்னை தூக்கி போட்டுருன்ட்டேன் அவ்வளவுதான் மத்பக்தக அப்புறம் மத்யாஜி பவ யாஜி யாகம் செய்பவன் மத்யாஜி யாகம் அல்லது யஜ்யம் அப்படின்னு யஜ்யம் நம்ம பார்த்துருக்கோம் யஜ்ங்கிறது சொல் அதுல இருந்து யாகம் அதெல்லாம் வரும் யாகம்னா என்ன வழிபாடு அதுல இருந்து யஜ்யம் பஞ்சமாக யஜ்யம் தான் வருது யாஜி என்றால் அதை செய்பவன் யஜ்யத்தை செய்பவன் யாஜி அப்படி மத்யாஜி என்னுடைய யாஜியாக இரு என்னையே வழிபடுபவனாக இரு உன்னுடைய எல்லா வழிபாடுகளும் எனக்காக இருக்கிறது என்று பார் அப்படின்னா பஞ்சமகா இயக்கங்களில் இதுதான் நம்ம பஞ்சமகா இயக்கங்கள் ஒரு இறைவனை வழிபடுகிறது நம்ம ரெண்டாம் நிலையில சொல்லியிருப்போம் ஸோ பஞ்சமகா யஜ்யங்கள் மூலமாக எத்தனையை வழிபடுகிறோம்னு கேட்டால் ஐந்து சார் கிடையாது ஒரு இறைவனை வழிபடுகிறோம் ஐந்து ரீதியில் ஐந்து விஷயங்களில் ஐந்து கண்ணோட்டங்களில் அப்படின்னு நம்ம அங்கே பேசியிருப்போம் இங்கே அதாவது சொல்றாரு மத்தியாஜி உன்னுடைய யஜ்யங்கள் எல்லாம் எனக்காக செய்யப்படுகின்றன என்று பார்ப்பவனாக என்றே செய்பவனாக சிந்திப்பவனாக அப்படி மத்தியாஜியாக இரு அப்படி மண்மனாபவ என்னையே பார்க்கும் மனதை உடையவனாக இரு உன் மனம் என்னையே பார்க்கட்டும் மத் பக்தக என்னுடைய பக்தனாக என்னை புகழ்ந்து பார்ப்பவனாக எல்லா புகழ்களும் என்னுடையது என்று பார்ப்பவனாக இரு அப்புறம் மத்தியாஜி என்னையே வழிபடுபவனாக இரு எதை செய்தாலும் அது வழிபாடுன்னு பார் அந்த வழிபாடு எனக்காக செய்யப்படுகிறது என்று பார் அப்புறம் அப்படி பார்ப்பவனாக இருந்துட்டு மாம் நமஸ்குரு என்னை நமஸ்காரம் செய் நமஸ் என்றால் வணங்குதல் சரணடைதல் அதுக்கு பேரு நமஸ்காரம் அங்கே வளைதல் அப்படின்னு ஞப்போல் வளை அப்படின்னு அது தமிழ் எழுத்துல அந்த எழுத்துடைய அமைப்பையே இந்த அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க அம்மையார் ஞப்போல் வளை அப்படின்னு ஞா வந்து பாத்தீங்கன்னா இப்படி அழகா அது பார்த்தா இப்படி இந்த தலை உள்ள போயிடுச்சு கை அந்த கேப் தலை உள்ள போயிடுச்சாப்பா கை இங்கே இங்க எப்போது மலை அப்படின்னா என் முன்னால் தலை வணங்கு என் முன்னால் இப்படி நிற்கிற நான் யார் தெரியுமா என் முன்னால் தலை வணங்கு முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல இந்த இறைவனுடைய ஒரு பிரதிபிம்பத்தை வைத்துக்கொண்டு ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு அங்க வணங்குறான் அப்புறம் அடுத்த ஸ்டெப் குருநாதர்கிட்ட வணங்குறான் பெற்றோர்கிட்ட வணங்குறான் உறவினர்கள்ட்ட வணங்குறான் அட்லீஸ்ட் கல்யாணத்தை அன்னைக்காவது போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி வளையிறான் அப்படி பயிற்சி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல வளைய பழகணும் பழகிற அளவுக்கு நல்லது இந்த புத்தி சரியாகும் வளவில் இருந்தால் புத்தி சரியாக அதனால குழந்தைகளுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்தணும் அதை வந்து தப்பாக பார்க்கக்கூடாது அடிக்கடி அடிக்கடி சும்மா சும்மா நமஸ்காரம் பண்ணி பழகணும் பெரியவங்கள்ட்ட பண்ண பண்ண இந்த புத்தியில் வந்து ஆணவம் வளராது திண்ணீர் வளராது நமஸ்காரம் பண்ணுறது பழக்கப்படுத்து அது ஒரு பெரிய உதவி நம்ம செய்கிற உதவி அவன் வந்து நாளைக்கு ஆணவத்தால் அழியாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம கொடுக்குற ஒரு சாதனம் முதல்ல இந்த டெக்னிக் வந்து சுவாமி படுத்துக்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்புறம் பெரியவங்கள்ட்டெல்லாம் பண்ண வைக்கணும் குழந்தை அப்படி பண்ண வச்சாச்சு பண்ணிட்டேன் குழந்தை பருவத்தில் சொல்லி கொடுத்துட்டா ஈஸியாக அஞ்சு ஆறு வயசுல சொல்லி கொடுத்துட்டா அப்படியா நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் இருக்குது அதுதான் கட்டமைப்புன்னு நினைச்சிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிடும் அதான் பேஸ் அதான் பேஸ் அப்புறம் அதை விட்டா பதிமூணுக்குள்ள சரிப்படலாம் அதை விட்டா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் திணறி திணறி இருபத்தொன்னுக்குள்ள சரிப்படலாம் அதுக்கப்புறம் சொல்லலாம் அவன் மைண்ட்ல போட்டு வைக்க வேண்டியது எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு போறான்ட்டு அவ்வளோதான் எப்படி நமஸ்குரு எப்போல் வலை என்னிடத்தில் தலைவணங்கு என்னிடத்தில் ஆணவத்தை காட்டிவிடாதே ஒருவேளை உலகத்தில் மற்ற இடங்களில் உன்னால் அப்படி வளைய முடியவில்லை என்றாலும் கூட அட்லீஸ்ட் என்னிடம் வலை முதலில் அப்படின்னா என்னுடைய இந்த படத்துடன் படத்திடம் வலை அப்புறம் மெல்ல மெல்ல எக்ஸ்டென்ட் பண்ணு அப்புறம் நீ இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் முன்னாடியும் எப்போல் போல் வலை அப்படி தலைவனுக்கு வளைய பழக்கு அப்படி இதில் ஒரு உதாரணம் சொல்லுவோம் இது ஒரு சிம்பிள் உதாரணம் அது பெரிய அர்த்தம் கிடையாது இது உதாரணத்தை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலனாலும் விட்டுலாம் என்னென்னா ஒரு வெள்ளம் வருகிறது ஒரு புயல் வருகிறது புயல் வந்தால் உறுதியாக நிற்கும் நேராக நிற்கும் தென்னை மரம் என்னாவது டபால்னு உடஞ்சி விழுந்துருது பனை மரம் விழுந்துருது புயல் அடித்தார் உயரமாக வீராப்புடன் எருமாப்புடன் நிற்கும் மரம் ஸ்ட்ரைட் விழுகிறது ஆனால் ஒரு புல் புயல் அடித்து ஓய்ஞ்ச பிறகு இருக்குது ஏன் அது வளைஞ்சு கொடுத்தது அது வளைஞ்சு கொடுத்தது அது இருமாப்பை காட்டுவதில்லை வீரப்பை காட்டுவதில்லை பிடிவாதத்தை காட்டுவதில்லை இந்த புயலுக்கு ஏற்ப புயலின் திசைக்கு ஏற்ப அதால் வளைய முடிகிறது பிழைத்து கொண்டது இந்த பனை மரமும் வளைய ஆசைப்படுது ஆசைப்படுதுங்கிறது அதுவும் முயற்சி பண்ணுது எங்கே தெரியுது தலையை பார்த்தா தெரியுது தலையில தெரியுது அது இந்த புயலினுடைய திசைக்கு வளையத்து முயற்சி பண்ணுது ஆனால் முடியவில்லை விழுகிறது எந்த அளவுக்கு அப்படி நமஸ்காரம் செய்ய முடிகிறதோ வளைய முடிகிறதோ ஒருவனால் அவனால் இந்த நர்கத்தியை அடைய முடிகிறது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடிகிறது பல பேர் நினச்சிக்கிறாங்க வளையிறது மூலமாக நான் வாழ்க்கையை இழக்கிறேன்னு கிடையாது வளையிறது மூலமாக தான் நீ அனுபவிக்கிறதுக்கு தகுதி உள்ளவனாக நிலை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் அனுபவிக்க முடியும் அப்படியே மாம் நமஸ்குரு எல்லா சூழ்நிலையிலும் என்ன புயல் அடித்தாலும் வாழ்க்கையில் மாம் நமஸ்குரு எது நடந்தாலும் வாழ்க்கையில் மாம் நமஸ்குரு உயர்ந்தால் குருன செய் செய் நமஸ்குரு நமஸ்காரம் செய் என்னிடமே வலை என்னிடம் வலை கட்டாயமாக உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் புகழ் வந்தாலும் அவமானம் வந்தாலும் வெற்றிகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் உறவுகள் வந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் லாபங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் ஆரோக்கியம் வந்தாலும் நோய் நொடிகள் வந்தாலும் எது வந்தாலும் மாம் நமஸ்கோ என்னையே நமஸ்காரியே நமஸ்கரி என்னையே உனக்கு அப்படின்னா என்னையே புகழாக ஏற்றுக்கொண்டு அங்கு என்னையே பார் வேறு எதையும் சிந்திக்காதே அதான் நமஸ்குரு அப்படின்ட்டு சரி சார் அப்படி செஞ்சு எனக்கு என்ன பெனிஃபிட் நம்மளோட அடுத்த கேள்வி இதுதான் எதை சொன்னாலும் இதை செய்யணும் எனக்கு என்ன பெனிஃபிட் வல்ல பெனிஃபிட் ஓரியன்ட் எனக்கு என்ன சார் லாபம்னா மாம் ஏவ மாம் என்னை மாம் ஏவ என்னையே ஏஷ்யசி ஏஷ்யசி என்னையே அடைகிறாய் அடைவாய் கட்டாயமாக அடைவாய் அப்படின்னா உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களை அடைந்தால் சின்ன சின்ன பலன்கள் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் காரணமான எண்ணெய் அடைந்தால் எல்லா பலனும் கிடைக்கும் உனக்கு எது வேணும்னு பாருங்க ஸோ அப்படி இது ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க கொடுத்ததை வாங்குறதுக்கு பதிலாக கொடுத்தவரையே வாங்கிட்டா எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் கதை ஞாபகம் வரல ஓகே இதை தனித்தனியாக ஒன்று ஒன்று தேடினீங்கன்னா நீ அதை மட்டும்தான் அடையலாம் இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணமான என்னை தேடி வந்து அடைஞ்சின்னா எல்லாமே உனக்கு கிடைச்சாச்சு இந்த எல்லாமே உனக்கு கிடைச்சிரும்னா உனக்கு என்னன்னு கற்பனை கூட பண்ண முடியாது எல்லாமே கிடைச்சா எப்படி அனுபவிக்கிறதுன்னு கூட தெரியாது ஆனா தயவு செஞ்சு நீ ஒண்ணு செய் நீ என்ன அடைஞ்சிடும் என்னன்னு உன்னால கற்பனை பண்ண முடியாதுங்கிறதுனால நீ தூக்கி எறியதான் பார்ப்பேன் தூக்கி எறிஞ்சிடாத என்னையே பிடி என்ன அதனால கிடைக்க போகிற நன்மை மிகப்பெரிய நன்மை அது என்ன மாமியாவோ ஈஷியசி அதனால மக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா சார் பணம் சம்பாதிச்சா பிரயோஜனம் இருக்குது ஒரு பத்து சென்ட் இடம் வாங்கினா பிரயோஜனம் இருக்குது துணி வாங்கினா பிரயோஜனம் இருக்குது கடவுள் அடைஞ்சு என்ன சார் பிரயோஜனம் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க வீணாக போன கடவுள் அவருக்கு கிடைச்சி அவருக்கு கிடைச்சி என்ன பண்ணுறது அவர் வச்சுக்கிட்டு எல்லாமாக இருப்பது அவர் அந்த உண்மையிலே கிடைச்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய பலன் ஏன்னா எல்லாம் கிடைத்தால் ஒருவன் என்ன பலனை அடைவானோ அந்த பலனை கட்டாயமாக அனுபவிப்பான் இது ஏன் இவங்களுக்கு எல்லாம் புரியறது இல்லைன்னா இந்த வரி சொன்னாலும் பிடிக்கிறது இல்லைன்னா இந்த வரி இந்த வரிக்கு பொருள் புரியாது புரியாததுனால பிடிக்கிறது இல்லை என்னை அடைந்தால் நீ எல்லாவற்றையும் அடைவாயின்னா ஒரு பத்து கோடி கிடைக்கும்னு சொன்னா புரியுது அர்த்தம் புரியுது ஒரு பத்து லட்சம் கிடைக்கும்னா இன்னும் நல்லா புரியுது ஒரு பத்து சென்ட் இடம் கிடைக்குன்னா இன்னும் நல்லா புரியுது இந்தியாவே உனக்கு கிடைக்குன்னா புரியாது இந்தியன்னா அவனுக்கு கிடைச்சது அவனுக்கு தெரிஞ்ச அந்த மேப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் அது கிடைச்சி நான் என்ன பண்ணுறதுப்பா ஸோ பத்து சென்ட் இடம் கிடைக்குன்னா பரவாயில்ல சார் ஏன்னா அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான் அப்படி இந்த பிரபஞ்சமே உனக்கு கிடைக்குன்னா அது சுத்தமாக வேஸ்ட்டு சார் என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனுக்கு இல்லை இறைவனையும் கிடைப்பாருன்னா சுத்தமாக புரியறதில்லை அதனால அதை அவன் மதிக்கிறதில்லை இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு புரியாது எப்படி மாம்பேவ ஐஷ்யசி நீ என்னையே அடைவாய் இப்போ சத்தியம் இது உண்மை சத்தியம் இது வரைக்கும் நான் சொன்னனே சொன்னதெல்லாம் சத்தியம் இது ஒருவேளை உண்மை இல்லையோ ஒருவேளை இதெல்லாம் சும்மனாலும் சொல்லி வச்சுட்டாங்களோ அப்படின்னாவது நினைச்சுக்காது இதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம் அவ்வளோதான் இதை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது கமா இதோட கமா இதோட அந்த பாட்டு முடிஞ்சிடும் சத்தியமாக என்னை அடைகிறாய் தே உனக்கு பிரதிஜானே பிரதிஜானேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சத்தியம் செய்கிறேன் வாக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா என்ன நீ இதை செய்து பார் இந்த பலனை நீ கட்டாயம் பார்ப்பாய் பார்க்காம போகிறதுக்கு வழி கிடையாது அப்படின்னு அர்த்தம் பிரத்திஜானே அப்படின்னா வாக்களிக்கிறேன் சத்தியம் செய்கிறேன் பிரகடனம் செய்கிறேன் உறுதி செய்கிறேன் அப்படின்னு விழிப்புடன் உறுதி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் வந்து ஏதோ விவரம் தெரியாமல் பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காத நான் மிக மிக தெளிவாக புரிந்து கொண்டு அவருடன் தான் விழிப்புடன் தான் நான் உனக்கு உறுதி செய்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பிரத்திஜானின சுய நினைவுடன் சுய நினைவுடன் அப்படி நான் உறுதியாக பேசுகிறேன் சொல்கிறேன் உனக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் சொல்றது தெரியுமா இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு புரிஞ்சுக்கோ அசி இருக்கிறாய் நீ இருக்கிறாய் மே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிற பிரியோ பிரியக நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கிறாய் ஏன்னா சிறு வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் நீ என்கிட்ட பிரியமா இருக்க நீ எனக்கு எப்பவும் மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்த நீ எப்பவும் என் பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்த நீ எப்பவும் எனக்கே முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருந்த நீ எப்பவும் நான் சொல்றது தான் திட்டி விதி அப்படி வச்சுக்கிட்டு இருந்த நீ எப்பவும் என்னையே அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு இருந்தாய் அதனால என்னாச்சு நீ எனக்கு பிரியமானவனாகிட்ட அந்த நீ எனக்கு பிரியமானவன்கிற நிலைமையை நான் தூக்கி எறிய முடியாது ஏன்னா நீ எனக்கு வச்சிருந்த முக்கியத்துவத்தை நான் பார்த்துருக்குறேன் அப்படி பார்த்துருக்குறேன் இவ்வளோ நாள் நீ அப்படி வாழ்ந்துட்டு இருந்ததை பார்த்துருக்குறேன் நீ என்கிட்ட அடைக்கலமாக வந்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அதனால நீ எனக்கு பிரியமானவன் அதனால நான் உனக்கு இதை நான் சொல்கிறேன் இது உண்மை இது சத்தியம்தான் அதனால நீ இதில் சந்தேகப்படுறதுக்கோ டவுட் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னாங்க கனெக்ஷன் போயிடுச்சு இது வீடியோ மட்டும்தான் போயிருக்கு ஆடியோ காதலை விடு தானே ஹலோ ஓ காதலை வீட்டில் போனாப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரொம்ப கேரான வார்த்தை எல்லாரும் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க நல்லா இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டி இருக்கு அர்ஜுனருக்கே அவர் சொல்ல இருக்குன்னா அப்புறம் நம்ம நிலைமை கேட்கவே அவர் நிலைமையே இவ்வளோ சொல்ல இருக்கு அதனால் நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருந்துக்கலாம் பரவாயில்ல அப்போ நான் கொஞ்சம் கேட்கலனாலும் தப்பு இல்லை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக அவர் இவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு நின்று லைன் வரல போதும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்லோகம் முடிஞ்சிடுச்சு அப்போ இவர் லைன் வந்தாருன்னா அதிசயம் முடிச்சிடலாம் இல்லைனாலும் நாம் முடிச்சிடலாம் நாளைக்கு ஒரு தடவை அதுக்காக பிடிச்சிக்கலாம் என்ன பொருள் சொல்கிறார் படிக்கலாம் அர்ஜுனா அர்ஜுனா நீ என்னிடமே என்னிடமே மனதை செலுத்து மனதை செலுத்து என்னிடமே என்னிடமே பக்தி கொண்டிரு பக்தி கொண்டிரு என்னையே என்னையே வழிபடு வழிபடு என்னையே என்னையே வணங்கு வணங்கு இப்படி செய்வதால் இப்படி செய்வதால் நீ என்னையே அடைவாய் அடைவாய் ஸ்கைப்பை க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன் இப்போ அவர் கூட்டம்னா நமக்கு தெரியுமா க்ளோஸ் பண்ணாலும் அவர் கூட்டம் தெரியுமா ஸ்கை பாருங்க இதை இதை நான் உனக்கு நான் உனக்கு உண்மை என உண்மை என உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் ஏனெனில் ஏனெனில் நீ எனக்கு நீ எனக்கு மிகவும் மிகவும் அன்புக்குரியவனாக அன்புக்குரியவனாக இருக்கிறாய் ரைட் मन्मना भव मन्मना भव मद्भक्तः मद्भक्तः मद्याजी मां मद्याजी मां नमस्कुरु नमस्कुरु मामे वैष्यसि मामे वैष्यसि सत्यं ते सत्यं ते प्रतिजाने प्रतिजाने प्रियोऽसि मे திறக்கும் பயனதி உள்பிறக்கும் சொன்ன குரு ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி பிடிநிலை வேண்டாம் என்றும் பிடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் நாராயண